ரிபுகீதை முப்பத்தைந்தாவது அத்தியாயம் அத்வைத நிச்சய ஞானத்தில் ஆன்மாவில் அமர்கின்ற சமாதி உரைத்தல் சகலவதிஷ்டான பர பிரம்மமன்றி ஜெகத்தோற்றம் சற்றேனும் இல்லை என்றும் அகிலமுமே சத்திய சீர் சுகமாய் நின்ற ஆன்மாவு கபின பிரம்மம் வெகுதிடமா முருதியுடன் அகண்டான் மாவில் வேரறவே நிற்பதுவாம் நிஷ்டை தன்னை நிகில ஜெகன் நாயகனாம் பரேஷன் முன்னம் நிகழ்த்தியவா நிதாக நினக்கிங்கு சொல்வாம் அருவுருவாமான் மாவு கபினமான அகண்டைக ரசவடிவாம் பிரம்மத்தின் கண் பிரிவெனவே தோற்றியிடோ நாமரூப பேதமெல்லாம் விசாரிக்கில் பிரிதே இல்லை சர்வமுமே சாந்தபர பிரம்மென்றும் சலனமில அப்பிரம்மோ என்றும் நிர்மலமாம் உறுதியினால் அனைத்தும் தள்ளி நின்னுடைய நிஜ வடிவில் நிலைத்து நிற்பாய் சித்த முதல் தோற்றியிடும் தோற்றமெல்ல சின்மயமாம் பிரம்மமலாதிலவே இல்லை புத்தி முதல் தோற்றியிடும் தோற்றமெல்ல பூரணமாம் பிரம்மமலாதிலவே இல்லை எத்வைத தோற்றமுமே பிரம்மென்றும் ஏக பரிபூரணமாமது நான் என்றும் அத்வைத உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் இருளென்றும் ஒளியென்றும் இதரமென்றும் இதுவென்றும் அதுவென்றும் நீ நான் என்றும் மருளென்றும் தெருளென்றும் மாய என்றும் மனதென்றும் மனமயமாம்பிகாரமென்றும் உருவென்றும் அருவென்றும் ஒன்றுமில்லை உள்ளதெல்லாம் பரமென்றும் அது நான் என்றும் அருளொன்றும் உறுதியினால் அனைத்தும் தள்ளி மாவில் அமர்ந்து நிற்பாய் ஈசன் என்றும் இவன் செய்யலாம் ஜெகத்தீதென்றும் யான் இங்கோர் ஜீவன் என்றும் ஜனிப்போன் என்றும் பாசமதால் பெத்த நின்றும் பெத்தனென்றும் பதைப்போனென்றும் பாலனென்றும் நசிப்போ நின்றும் பேசுமனோமயக்கங்கள் இலவே இல்லை பின்னமில பிரம்மெலாம் அது நான் என்றே ஆசனகா உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் சிவன் என்றும் ஹரி என்றும் விரிஞன் என்றும் சிருஷ்டி என்றும் ஸ்திதி என்றும் நாசமென்றும் தவமென்றும் ஜபமென்றும் தீர்த்தமென்றும் தானமென்றும் தெய்வமென்றும் சேவை என்றும் கவருற்ற மயக்கங்கள் ஒன்றுமில்லை களங்கமிலா பிரம்மெலா மது நான் என்றே அவமற்ற உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசச்சலமாயான்மாவில் அமர்ந்து நிற்பாய் விதமிதமாய் வேதத்தால் விதித்ததென்றும் விரிவுறவே நூல்களினால் விதித்ததென்றும் மத மதமாய் மதிக்கின்ற பொருளீதென்றும் மாயை முதல் உளதென்றும் இல்லை என்றும் இது முதலாம் மயக்கங்கள் எவையும் இல்லை ஏகபர பிரம்மெலாம் அது நான் என்றே அதிதிடமாம் உறுதியினால் அனைத்தும் தள்ளே அசஞ்சலமாய் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் இல்லை என்றும் உள்ளதென்றும் இருமை என்றும் ஏகம் என்றும் அநேகம் என்றும் எல்லாம் என்றும் தொல்லை என்றும் புதுமை என்றும் அண்மை என்றும் தூரம் என்றும் துக்க சுகம் முதலீதென்றும் சொல்லிய இம்மயக்கமெல்லாம் சுத்த பொய்யே சுககனமாம் பிரம்மமெல்லாம் அது நான் என்றே அல்லலிலா உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாயான் மாவில் அமன்று நீர்ப்பாய் கனா சுஷ்டி என்றும் துரியமென்றும் நாடியிடும் ஸ்தூல முதல் தேகமென்றும் பனுவியிடும் அவையின் அபிமானி என்றும் பலவிதமாம் எஷ்டி என்றும் சமஷ்டி என்றும் மனதினுடைய மயக்கமெல்லாம் சுத்த பொய்யே மகத்தான பிரம்மெல்லாம் அது நான் என்றே அனகதிட உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாயான்மாவில் அமர்ந்து நிற்பாய் வெகுவிதமாம் பாவம் என்றும் அறங்கள் என்றும் விசித்திரமாம் விதி என்றும் நிஷதம் என்றும் சகுண உபாசனை என்றும் பக்தி என்றும் சகுணத்தின் ஞானம் என்றும் சதசத்தென்றும் பகருமனோ மயக்கங்கள் ஒன்றுமில்லை பங்கமிலா பிரம்மமெலா மது நான் என்றே அகமருவோம் உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் நிர்மலமாம் சொரூபத்தின் என்றும் நிர்குணமாம் சொரூபத்தின் ஞானமென்றும் இருமையினால் உருகின்ற பந்தமென்றும் ஏகமதாயிருக்கின்ற மோட்சமென்றும் சர்வவித விகல்பமுமே சற்றும் இல்லை சலனமிலா பிரம்மெலாம் மது நான் என்றே அரிய திருட உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாயான்மாவில் அமர்ந்து நிற்பாய் சத்துடனே அசத்தினுடைய விசரமென்றோ சரமுடனே அச்சரத்தின் விசரமென்றும் சித்துடனே அஜித்தினுடைய விசாரமென்றும் சிறுமையுடன் பெருமையதன் விசாரமென்றும் இத்வைத்த விகல்பமெலாம் என்றும் இல்லை ஏகபர பிரம்மெலாம் அது நான் என்றேன் அத்வைத உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆன்மாவில் அமர்ந்து நீர்ப்பாய் குணமுடனே அகுணத்தின் விசாரமென்றும் கூடிய ஆன்மானான்ம விசரமென்றும் துணையுடனே அத்வைத விசரமென்றும் துக்க சுக முதலியதன் விசரமென்றும் எனுமனதின் விகல்பமெல்லாம் இலவே இல்லை இருமயுரா பிரம்மெல்லாம் அது நான் என்றே அணுகியிடும் உறுதியினால் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாயான் மாவில் அமர்ந்து நேர்ப்பாய் ஜெகமெவையும் அத்தியந்தம் அசத்தை என்றும் சலனமிலா பரமொன்றே சத்தாம் என்றும் அகிலமுமே அத்தியந்தம் அசத்தை என்றும் ஆன்மாவே அனவரதம் சத்தாம் என்றும் இகழ்வு பெற ஆன்மாவே பிரம்மென்றும் இருமயுர பிரம்மமதே ஆன்மா என்றும் ஆகமருவே ஊர்தியுமே தூர தள்ளி அசஞ்சலமாயான்மாவில் அமர்ந்து நீர்ப்பாய் பலவிதமா மந்திரமும் தூர தள்ளி பஞ்சமகா அக்ஷரமும் தூர தள்ளி இதகிய அஷ்டாட்சரமும் தூர தள்ளி இவை ஓதும் குறவரையும் தூர தள்ளி நிலைமருவ வச்சனமெல்லாம் தூர தள்ளி நிகழ்த்தியிட மௌனமுமே தூர தள்ளி அலை மனதின் விகல்பங்கள் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் சாரமுடன் அச்சாரமுமே தூர தள்ளி சத்துடனே அசத்தையுமே தூர தள்ளி தீரமுடன் அதீரமுமே தூர தள்ளி திரிகுணமோடு அருகுணமும் தூர தள்ளி காரண காரியமெவையும் தூர தள்ளி கல்பிதமாய் காண்பதெல்லாம் தூர தள்ளி ஆரணமே முதலியதாம் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆன்மாவில் அமர்ந்து நீர்ப்பாய் கூடியிடும் பொருள் நினைவும் தூர தள்ளி கூடாத பொருள் நினைவும் தூர தள்ளி நாடியிடும் பொருள் நினைவும் தூர தள்ளி நாடாத பொருள் நினைவும் தூர தள்ளி பாடியிடும் பர நினைவும் தூர தள்ளி பகுப்புற்ற இக நினைவும் தூர தள்ளி நாடியிடும் உளத்தினினை அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் காமமொடு கோப முதல் அனைத்தும் தள்ளி கர்வமுடன் டம்ப முதல் அனைத்தும் தள்ளி தோமருவோ மோக முதல் அனைத்தும் தள்ளி துவைத்தமோட முதல் அனைத்தும் தள்ளி நாமமுடு உருவ முதல் அனைத்தும் தள்ளி நாம் பரமென்றிவை முதலாம் அனைத்தும் தள்ளி ஆமலவென்றறிவோற்றதனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் அமன்று நீட்பாய் மோகமனோ புத்தி அகங்காரம் சீத்தோம் முயலும் உயிர் உடல் கருவி புலன்கள் மாயை ഭാഗമുറൂ ജീവപര ജഗങ്ങളെന്നോ பலவிதமாம் உபாதியுமே நேட்டி பழனி ஏகமதான் தத்பதமோடகம்பதத்தின் இயல்பான ஐக்கிய நன்கறிந்தால் ஆகோ மனோவிகல்பங்கள் அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் ஆன்மாவில் கல்பித்தமாய் காண்பதெல்லாம் ஆன்மாவு கயலாக இல்லை என்றும் ஆன்மாவே அகண்டபர பிரம்மம் என்றும் அகண்டபர பிரம்மமதே ஆன்மா என்றும் ஆன்மாவு கபினபர பிரம்மம் தானே அகமென்றும் அதிதிருடமாய் அறிந்தேயத்தால் ஆன்மாவோ கயலான தனித்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் நிரந்தரமாம் அறிவான என்னிடத்தில் நிகிலமுமே கல்பிதமாய் தோற்றலாலே பொருந்தியவ கல்பிதமாம் தோற்றமெல்லாம் பூரணமாம் அறிவான அகமையன்றும் விரிந்தவரிவானவகம் பிரம்மென்றும் வேறற்ற அபேத பர ஞானத்தாலே அருந்தவனே பேதமதி அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாயான்மாவில் அமர்ந்து நிற்பாய் மறுபுவியில் கல்பிதமாய் காண்பதெல்லாம் மறுபுவியே யாகின்ற நீதியே போல் கருதும் அதிஷ்டானமதாம் என்னிடத்தில் கல்பித்தமாய் காண்பதெல்லாம் மகமே என்றும் பிரிவு பெற அவ்வகமே பிரம்மம் என்றும் ഭിന്നമില അഭേദപരജ്ഞാനത്താലേ അറിയവനെ ഭേദമതി അനിത്തും തള്ളി അസഞ്ചലമായ ആത്മാവിൽ അമർന്നു നിപ്പായി என்னிடமாய் கனவினிடை காண்பதெல்லாம் என கையிலே இல்லாத நீதியே போல் என்னிடமாய் நனவினிடை காண்பவெல்லாம் என கையலாய் எப்போதும் இலவே இல்லை அந்நியமே இலாத அகம் பிரம்மென்றே அயலற்ற அபேத பர ஞானத்தாலே அந்நியமாம் மதி அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் சத்தியமாய் ஜகத்து முதல் இருக்குமாகில் சலனமர சுசுப்தியிலும் இருக்க வேண்டும் இத்தனையும் சுசுப்தியின் இளமையாலே இவையாவும் கனவெனவே மித்யை என்று நித்தியமாய் நின்றபகம் என்று நிர்மலமாம் அபேதபர ஞானத்தாலே அஸ்திரமாம் பேதமதி அனைத்தும் தள்ளி அசஞ்சலமாய் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் மனதினுடைய விருத்தியுதிப்பதற்கு முன்னோ மற்றந்த விருத்தி நசி திட்ட பின்னும் தினையளவும் இல்லாத ஜெகஜீவாதி தியங்கு மனோவிற்த்தியினால் மத்தியத்தில் கனமதுவாயிருப்பதென தோற்றினாலும் களங்கமர சோதிக்கில் இல்லை என்றே அந்நமெலாம் அத்தியந்தோனேதி பண்ணே அசஞ்சலமாயான்மாவில் அமர்ந்து நிற்பாய் நித்திரையில் மனதுமிலை ஜெகஜீவாதி நினைவுமிலை நிகழ்கனவில் மனதுமுன் விஸ்தரமாம் ஜகத்து முதல் நினைவும் உண்டு விளம்பிய இவ்வன்னுவய விதிரேகத்தால் சித்தமயமாகினவி ஜெகஜீவாதி சிறிதேனும் சோதிக்கில் இல்லை என்றே அஸ்திரமாம் நினைவையெல்லாம் நேதி பண்ணே அசஞ்சலமாயான்மாவில் அமர்ந்து நிற்பாய் மனதுமிலை மனமயமாம் விகாரமில்லை மனது முதற்கேதுவெனும் மாயில்லை நனவுமிலை கனவுமிலை துயிலுமில்லை நாமமிலை ரூபமிலை நான் நீ இல்லை பினுமெவையும் எப்போதும் இல்லை என்றே பேதமெலாம் விசாரத்தால் நேதி பழனி அந்நமில்லா அகண்ட பர வடிவையாகி அசஞ்சலமாயான்மாவில் அமர்ந்து நிற்பாய் சர்ப்ப முதல் கல்பிதமிங்காயும் காலை சகஜவதிஷ்டானமதாம் ரஜ்ஜுவன்றி சொற்பமுமே வேறிலதான் நீதியே போல் சுத்தவதிஷ்டானமதாம் என்றி கல்பித்தமாம் எப்பொருளோ இல்லை என்றே களங்கமுரா ஊகத்தால் நேதி பண்ணி அல்பமிலா அகண்டபர வடிவையாகி அசஞ்சலமாய் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் கடமடமென்றுணர்வுற்ற உபாதி நீக்கில் கடவிண்ணோ மடவிண்ணோ ஒன்றே போல மடமே முதல் ஜீவபர உபாதி நீக்கில் மாசற்ற ஜீவபரம் இரண்டும் ஒன்றென்று இடமருவும் ஊகத்தால் பரஜீவைக்க இயல்புதனை இருமையர அறிந்தெயத்தால் அடரும் அகண்டாகார சொருபமாகி அமர்ந்து நிற்பாய் சோயமென சொல்லிடும் வாக்கியத்தில் சோதித்து விருத்தாம் சும் நீக்கும் போதங்கு ஆயஜக சைக்கியமே அறியுமர்த்தம் அவ்விதமே தத்வமசி வாக்கியத்துள் ஏயமதாம் விருத்தாம் சம்மனித்தும் நீக்கி இயல்பான ஐக்கியமே அறிந்தயத்தாள் இழந்த போதும் அசஞ்சலமாம் ஆன்மாவில் அமர்ந்து நீப்பாய் கல்பிதமாம் ஜீவபர உபாதியெல்லாம் களங்கமர விசாரித்து நேதி செய்து லட்சியமான பிரம்ம ரூபம் லட்சியமான நானே என்று நிர்பயமாய் அகண்டாத்த போதம் பெற்று நீக்க உண பவபந்தம் அனைத்து நீக்கி அல்பமிலா அகண்டார்த்த வடிவேயாகி அனவரதம் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் ஜெகம்பரன் நான் நீ எனவே வேறு வேறாய் செப்பியிடும் பேதங்கள் சிறிதுமில்லை தகும் பிரம்மம் தனக்கயலாய் நானும் இல்லை தத் பிரம்மம் தானும் என கயலாய் இல்லை புகன்றதெல்லாம் அகண்ட பிரம்மம் என்றோம் பூரணமாம பிரம்மோ நானி என்றும் அகண்டபர ஞானத்தால் அனைத்தும் தள்ளி அனவரதம் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் சத்தியச்சி சுககணமாம் பிரம்மனானே சதசத்து கப்பாலாம் பிரம்மனானே நித்திய நிஷ்களமான பிரம்மனானே நிரந்தரமாய் நிறந்த பர பிரம்மனானே ശുദ്ധപരിവാനപര ബ്രഹ്മനാനേ സ്വയം ജ്യോതിയാനപര ബ്രഹ്മനാനെന്ന് அத்வைத ஞானத்தால் அனைத்தும் தள்ளி அனவரதம் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் நஸ்வரமாந்தேகமில பிரம்மனானே நானாவாம் அவஸ்தையில பிரம்மனானே விஸ்வன் முதல் வியஷ்டியில பிரம்மனானே விராட்டு முதல் சமஷ்டியில பிரம்மனானே పశుపతిపా சங்களிலா பிரம்மனானே பரமபரம் எவையுமிலா பிரம்மனானென்று அசுகமிலா ஞானத்தால் அனைத்தும் தள்ளி அனவரதம் ஆன்மாவில் அமர்ந்து நீர்ப்பாய் தொந்தமுரா துரியபர பிரம்மனானே துரியத்தும் அதிதபர பிரம்மனானே சந்ததமோ ஜலனமில பிரம்மனானே சாந்தத்தும் சாந்தபர பிரம்மனானே பந்தமுடன் ಮೋಕ್ಷಮಿಲ பிரம்மனானே பரவுச்சித காசபர பிரம்மனான் என்று அந்தமிலா ஞானத்தால் அனைத்தும் தள்ளி அனவரதாம் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் நாசமிலா நித்திய பர பிரம்மனானே நழுவாத பர பிரம்மனானே மாசனுகா சுத்த பர பிரம்மனானே மகத்தான புத்த பர பிரம்மனானே பாசமிலா முக்த பர பிரம்மனானே பரிச்சேத ரகித பர பிரம்மனான் என்று ஆசணுக ஞானத்தால் அனைத்தும் தள்ளி அனவரதம் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் தேக முதல் நான் என்னும் துவைத்த விருத்தி திகசாட்சி நான் என்னும் சாட்சி விருத்தி ஏகபரோ நான் என்னும் மகன விருத்தி எம்மூன்று விருத்திகளில் இரண்டி தள்ளி பாகமுற அகண்டபர விற்த்தியொன்றால் பகுப்பற்ற பரபிரம்ம ஞானம் பெற்று ஆக முதல் பவபந்தம் அனைத்து நீக்கி அனவரதம் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் பூரகரேச்சக முதலாம் யோகம் தள்ளி புரிகின்ற கர்மம் உபாசனையும் தள்ளி சாரமிலா சகலவித மதமும் தள்ளி சத்பிரம்ம பாவனையை செய்தையத்தாள் பூரணமாம் பரபிரம்ம போதம் பெற்று பொய்யான பவ பாசம் மணித்து நீக்கி ஆரிய இவ்வகண்ட பர வடிவையாகி அனவரதம் ஆன்மாவில் அமர்ந்து நிற்பாய் ஸ்தூல முதல் தேகமெலாம் பிரம்ம ரூபம் வைத்தமென தெரிவதெல்லாம் பிரம்ம ரூபம் காலமோடு தேசமெலாம் பிரம்ம ரூபம் காண்கின்ற வஸ்துவெலாம் பிரம்ம ரூபம் மூலமதாம் பரபிரம்மம் அது நான் என்றே முடிவான ஞானத்தால் அனைத்தும் தள்ளி ஆலயமாம் பரபிரம்மா பின்னமான அகண்டான்ம மாத்திரமாயமந்து நிற்பாய் ஜீவபர ஜெக முதலாம் தோற்றமெல்லாம் சின்மாத்திரமான பரபிரம்மம் என்றும் பாவனமாம் அப்பிரம்மோ நானே என்றும் பகுப்பற்ற நானந்த பிரம்மம் என்றும் ಓಬಲುರ ஒற்றதனால் பேதமதி ಒಟ್ರದನಾಲ್ தள்ளி ஆவலர பரபிரம்மா பின்னமான அகண்டான்ம ಅಖಂಡಾನ್ಮ அமர்ந்து நீப்பாய் அகிலமுமே பரபிரம்ம மையமில்லை அதுவே நான் அணுவுமிதில் ஐயமில்லை சகல நாயக நாம் பரேசனானை சாற்றியது சத்தியமே சங்கையில்லை தகுமகனே ஆதலினால் என்றும் எல்லாம் தத் பிரம்மம் தான் என்றும் அது நான் என்றும் வெகுதிடமாயறிந்ததனால் அனைத்தும் தள்ளி விமலான்ம மாத்திரமாய் பெரிதிருப்பாய் சேத்தியமாய் செறிவுற்ற தோற்றம் யாவும் சென்மாத்திரமான பர சிவமே என்றும் வேத்தியமோர் அணுவுமிலா சிவனான் என்றும் வேறற்ற நானந்த சிவமே என்றும் சாத்தியமாம் பாவனையால் அகடபோதம் சார்ந்ததனால் சம்சார பாசு நீங்கி நேத்திரமாம் பரமசிவா பின்னமான நினதான்ம மாத்திரமாய் நிலைத்து நீர்ப்பாய் இந்த விதம் அகண்டான்ம நிஷ்டை தன்னை யமதீசன் எம்பியவாறு சிக்கலானோ மைந்த இதை சித்தவனம் ஒரு கலேனோ மாசரவே கேட்டாலும் படிப்புற்றாலும் அந்த அந்தமிலா மோட்ச நிலை கிடைப்பதாகும் அனவரதம் கேட்போரும் படிப்போர்தாமும் பந்தமிலா பரமான மோட்சம் தன்னை பற்றுவதில் சற்றேனும் ஐயமுண்டோ அறிவுற்ற அனந்தவித நாம ரூபம் அனைத்துக்கும் அதிஷ்டான வடிவேயாக நிறைவுற்ற கண்டபர சிவரூபத்தை நிகழ்வுறவே விசாரித்து தியானிப்போரே கரையற்ற அகண்டான்மா நிஷ்டை பெற்று கடக்கவன பவ கடலை கடப்பரன்றி மறுவுற்ற மற்ற ஒரு செய்கையாலும் மற்றவரும் இக்கடலை கடவாரென்றும் ஆதலினால் ஆன்மாவு கபினமான அகண்டைக ரச வடிவாம் பரசிவத்தை பேதமர நன்றாக விசாரம் செய்து பின்னமிலா பரமசிவோ நாமே என்று சாதகமாம் பாவனையே செய்து ஏத்தால் சலனமிலா அகண்டான்ம நிஷ்டை பெற்றே ஏத மிகவும் பவ கடலை முமுட்சுவெல்லாம் யமதீசன் திருவருளால் கடக்க வேண்டும் சகல ஜெகநாயக நாம் பரேசன் முன்னோ சாற்றிய வாரிபு முனிவன் நிதகன கங்கு அகமுறவே அகண்டான்ம நிஷ்டை தன்னை அருள் செய்தான் என்றவையும் அறிந்த கந்தன் இகழ்வனவும் இசையாத ஜெய்கிஷவ்யற்கு ஹீனமிலாயிப் பொருளை இசைத்தானென்றே அகிலமுமே அடைவாக அறிந்த சூதன் அனந்த மகா முனிவர்க்கும் அருள் செய்தானால் அகில பூரணமாகின வஸ்துவே அன்றிய பொருளும் மிலை என்னவும் இகழ்வில் வஸ்துவதேயகமென்னவும் எய்துமைக்கிய ஞான பலத்தினால் அகமிலங்கோ விகல்பம் அனைத்தும் விட்டு ஆன்மனிட்டையை இங்கு பகர்ந்திடல் புகழுமானந்த தாண்டவ மாடுனம் பூரணேசல்ன கண்ட சொரூபமே नम् पूरणेशन्नकण्डस्वरूपमे